இதுவும் அது உச்சிமத்தி வீதியில் ஒழிந்திருந்த சாதியில் பச்சியுற்ற சோமனும் பறந்து நின்றுலாவவே செச்சியான தீபமே மான மோனமே கச்சியான மோனமே கடந்த தேசிவாயமே இதுவும் அது அஞ்சி கொம்பில் நின்ற நாத மாலை போல் எழும்பியே பிஞ்சினோடு பூமலர்ந்து பெற்றியொற்ற சுத்தமே செஞ்சுடர் உதித்த போது தேசிகன் சுழன்றுடன் பஞ்சபூதமானதே பறந்து நின்ற மோனமே அரபி மதம் சடுதியான கொம்பிலே தத்துவத்தின் ஹீயிலே அடுதியான ஆவிலே அறநிறந்த ஹூவிலே இடுதி என்ற சோலையில் இருந்த முச்சுடரிலே நடுதி என்று நாதமோடி நன்குற அமைத்ததே மூனம் அமையுமால் மோனமும் அறனிருந்த மோனமும் சமயம் பூத மோனமும் தரித்திருந்த மோனமும் இமையும் கொண்ட வேகமும் இலங்கும் உச்சி மோனமும் தமையறிந்த மாந்தரே சடத்தையுற்று நோக்கிலார் யோகம் பாய்ச்சலூர் வழியிலே பரனிருந்த சுழியிலே காய்ச்ச கொம்பின் நுனியிலே கனியிருந்த மலையிலே பீச்சமானதேதடா விரிவு தங்குமிங்குமே மூச்சினோடு மூச்சை வாங்கு முட்டி நின்ற ஜோதியே கடவுள் நிலை ஜோதி ஜோதி என்று நாடி தோற்பவர் சிலவரே ஆதி ஆதி என்று நாடும் ஆடவர் சிலவரே வாதி வாதி என்று சொல்லும் வம்பரும் சிலவரே நீதி நீதி நீதி நீதி நின்றிடம் முழு சுடர் இதுவும் அது சுடரதாகி எழும்பி எங்கும் தூபமான காலமே இடரதாகி புவியும் வெண்ணம் ஏகமாயமைக்க முன் படரதாக நின்ற பாதி பஞ்சபூதமாகியே அடரதாக அண்டமெங்கும் ஆண்மையாக நின்றதே இதுவும் அது நின்றிருந்த ஜோதியை நிலத்திலுற்ற மானிடர் கண்டறிந்து கண்குளிர்ந்து காதலுற்றுலாவுவோர் கண்டமுற்ற மீன் முனையின் காட்சி தன்னை காணுவார் நன்றியற்று நரலை பொங்கி நாதமும் மகிழ்ந்திடும் இதுவும் அது வயங்குமோன செஞ்சுடர் வடிந்த சோதிநாதமும் கயங்கள் போல கதறியே கருவூரற்ற வெளியிலே பங்கொடின்றியின்றியே படர்ந்து நின்ற பான்மையை நயங்கள் கோவென்றே நடுங்கி நங்கையான தீபமே சூட்சம் தீபமுச்சி முனையிலே திவாகரத்தின் சுழியிலே கோபமாறு கூவிலே கொதித்து நின்ற தீயிலே தாபமான மூலையில் சமைந்து நின்ற சூஷமும் சாபமான மோட்சமும் தடிந்து நின்றிலங்குமே குரூபதேசம் தேசி கண்கழன்றதே திரிமுனையின் வாலையில் வேஷமோடு வாலையில் விய நிறந்த மூலையில் நேச சந்திரோதயம் நிறைந்திருந்த வாரமில் வீசி வீசி நின்றதே விரிந்து நின்ற மோனமே நந்தி தரிசனம் உட்கமலமோனமில் உயங்கி நின்ற நந்தியை விக்கலோடு கீயுமாகி வில்வளைவில் மத்தியில் முட்பொதிந்ததன்னவே முடுகி நின்ற செஞ்சுடர் கட்குவைகள் போலவும் கடிந்து நின்ற காட்சியே இதுவும் அது உந்தியில் சுழி வழியில் உச்சியுற்ற மத்தியில் சந்திரன் ஒளி கிரணம் தாண்டி நின்ற செஞ்சுடர் பந்தமாக வில்வளைவில் பஞ்சபூத விஞ்சையாம் கிந்து போல கீயில் என்று கீச்சு மூச்சு என்றதே அரபி மதம் செச்சையென்ற மூச்சினோடு சிகாரமும் வகாரமும் பச்சையாகி நின்றதே பரவழியின் பான்மையே இச்சையான ஹூவிலே இருந்தெழுந்த ஹீயிலே உச்சியான கோணத்தில் உதித்ததே சிவாயமே மூலம் ஆறு மூலை கோணத்தில் அமைந்த ஒன்பதாத்திலே நாறுமென்று நங்கையான நாவியும் தெரிந்திட கூறுமென்று ஐவரங்கு கொண்டு நின்ற மோனமே பாரு கொண்டு நின்றது பரந்த தேசிவாயமே பஞ்சாட்சரம் பரந்ததே கரந்த போது பாய்ச்சலூர் வழியிலே பிறந்ததே பிராணன் அன்றி பெண்ணுமானும் அல்லவே துறந்ததோ சிறந்ததோதோ தூய துங்கமானதோ இறந்த போதில் அன்றதே இலங்கிடும் சிவாயமே அரபி மதம் அருளிருந்த வெளியிலே அருக்கன் நின்ற இருளிலே பொருளிருந்த சுழியிலே புரண்டெழுந்த வழியிலே தெருளிருந்த கலையிலே தியங்கி நின்ற வலையிலே குருவிருந்த வழியில் நின்று ஹூவும் ஹீயுமானதே பஞ்சாட்சரம் ஆனதோரெழுத்திலே அமைந்து நின்ற ஆதியே காணமோடு தால மீதில் கண்டறிவதில்லையே தானந்தானுமானதே சமைந்த மாலை காலையில் வேனலோடு மாறுபோல் விரிந்ததே சிவாயமே இதுவும் அது ஆறு கொண்ட பாரியம் அமைந்து நின்ற தெய்வமும் தூறு கொண்ட மாரியம் துலங்கி நின்ற தூபமும் வீறு கொண்ட போனமும் விளங்கு முட்கமலமும் மாறு கொண்ட கூவிலே மடிந்ததே சிவாயமே இதுவும் அது வாயில் கண்ட கோணமில் வயங்குமைவர் வைக்கியே சாயல் கண்டு சார்ந்ததும் தலை மன்னாயுரைத்ததும் காயபண்டு கண்டதும் கருவுரங்கு சென்றதும் பாயுமென்று சென்றதும் பரந்ததே சிவாயமே இதுவும் அது பறந்ததே துறந்த போது பாய்ச்சலூரில் வழியிலே மறந்ததே கவ்வும் ஒற்ற வாணர் கையின் மேவியே பிறந்ததே இறந்த போதில் நீடிடாமற் கீயிலே சிறந்து நின்ற மோனமே தெளிந்த தேசிவாயமே ஆராதார யோகம் வடிவு பத்ம ஆசனத்து இருத்தி மூல அனலையே மாருதத்தினாலெழுப்பி வாசலைந்து நாளையும் முடிவு முத்திரைப்படுத்தி மூல வீணா தண்டினால் முளறியாலயங்கடந்து மூல நாடி ஊடு போய் இதுவும் அது அடித்துலக்கி முடியளவு மாறுமா நிலங்கடந்து அப்புறத்தில் வெளிகடந்த ஆதியங்கள் ஜோதியை உடுபதிக்கணமுதருந்தி உண்மையான உவகையுள் உச்சிப்பட்டிறக்குகின்ற யோகி நல்ல யோகியே மந்திரம் மந்திரங்களுண்டு நீர்மயங்குகின்ற மானிடர் மந்திரங்களாவது மரத்தில் ஊரலன்று காண் மந்திரங்களாவது மதித்தெழுந்த வாயுவை மந்திரத்தை உண்டவர்க்கு மரணமேதுமில்லையே இதுவும் அது மந்திரங்கள் கற்று நீர் மயங்குகின்ற மாதரே மந்திரங்கள் கற்ற நீர் மறித்த போது சொல்விரோ மந்திரங்களும் முளே மதித்த நீரும் உம்முளே மந்திரங்களாவது மனத்தினைந்தெழுத்துமே ஒடுக்கம் உள்ளதோ புறம்பதோ உயிரொடுங்கி நின்றிடம் மெல்ல வந்து கிட்டி நீர் வினாவ வேண்டுமென்கிறேர் உள்ளதும் பிறப்பதும் ஒத்தபோது நாதமாம் கள்ளவாசலை திறந்து காண வேண்டும் ஆந்தரே எழுத்து ஓரெழுத்து லிங்கமாய் ஓதுமட்சரத்துளே ஓரெழுத்து எங்குகின்ற உண்மையை அறிகிலேர் மூவெழுத்து மூவராய் தெழுந்த ஜோதியை நாவெழுத்து நாவுளே நவின்றதே சிவாயமே கடவுள் நிலை முத்தி சித்தி தொந்தமாய் முயங்குகின்ற மூர்த்தியை மற்றுதித்த அப்புலன்கள் ஆக்குமத்தி அப்புலன் அத்தர் நித்தர் கால கண்டர் அன்பினால் அனூதினம் உச்சரித்துளத்திலே அறிந்துணர்ந்து கொண்மினே எழுத்து மூன்றிரண்டுமைந்துமாய் முயன்றெழுந்த தேவராய் மூன்றிரண்டுமைந்ததாய் முயன்ற தேவுலகெலாம் ஈன்ற தாயும் அப்பனும் இயங்குகின்ற நாதமாய் எழுத்தினோடு சொல்ல ஒண்ணுமில்லையே பஞ்சாட்சரம் வெளியுருக்கி ஐஞ்செழுத்து விந்து நாத சத்தமம் தளியுருக்கினை கலந்து சகல சக்தியானதும் வெளியிலும் அவ்வினையிலும் இருவரை அறிந்த பின் வெளிக்கடந்த தன்மையால் தெளிந்த தேசிவாயமே இதுவும் அது முப்புறத்தில் அப்புறம் முக்கணன் விளைவிலே சிற்பரத்துளுற்பனம் சிவாய மஞ்செழுத்துமாம் தற்பரம்புதித்து நின்ற சாணுவெங்குமான பின் இப்பரம்பொடுங்குமோடி எங்கும் லிங்கமானதே சிவன் உண்மை ஆடி நின்ற ஜீவனோர் அஞ்சு பஞ்சபூதமோ கூடி நின்ற ஜோதியோ குலாவி நின்ற மூலமோ நாடு கண்டு நின்றதோ நாவு கற்ற கல்வியோ வீடு கண்டு விண்டிடின் வெட்ட வெளியுமானதே இதுவும் அது ஒரு தரித்த போது ஜீவனொக்க நின்ற உண்மையும் திருத்தமுள்ளதொன்றிலும் சிவாய மஞ்செழுத்துமாம் இருத்து நின்றுருத்தடங்கி ஏகபோகமான பின் கருத்தினின்றுதித்ததே கபாலமேந்து நாதனே பிறவி நிலை கருத்தரித்துதித்த போது கமல பீடமானதும் கருத்தரித்துதித்த போது காரணங்களானதும் கருத்தரித்துதித்த போது காரணமிரண்டு கண்களாய் கருத்தினின்றுதித்ததே கபாலம் ஏந்து நாதனே பஞ்சாட்சரம் ஆன வன்னி மூன்று கோணமாறி ரெண்டு எட்டிலே ஆன சீவன் அஞ்செழுத்த காரமிட்டலர்ந்தது ஆன ஜோதி உண்மையும் மனாதியான உண்மையும் ஆனதானதானதாய் அவலமாய் மறைந்திடும் நாதம் ஈன்றெழுந்த எம்பிரான் திருவரங்க வெளியிலே நான்ற பாம்பின் வாயினால் நாலுதிக்குமாயினான் மூன்று மூன்று வளையமாய் கடந்த பின் ஈன்றெழுந்த அவ்வினோசை எங்குமாகி நின்றதே சர்வ வியாபகம் எங்குமெங்கும் ஒன்றலோ ஈரலோகம் ஒன்றலோ அங்குமிங்கும் ஒன்றலோ அநாதியானதொன்றலோ தங்கு தாபரங்களும் தரித்துவாராதொன்றலோ வாராதொன்றலோ எங்களெங்கள் பங்கினில் உதித்ததே சிவாயமே பஞ்சாட்சரம் அம்பரத்திலாடும் ஜோதியானவன் நீ மூலமாம் அம்பரம்மும் தம்பரம் அகோரமிட்டலர்ந்ததும் அம்பரக்குழியிலே அங்கமிட்டுருக்கிட அம்பரத்திலாதியோடு அமர்ந்ததே சிவாயமே குரு தரிசனம் வாடிலாத பூமலர்ந்து வண்டுரி செனாவிலே ஓடி நின்றுருவெடுத்து புகாரமாயலர்ந்ததும் ஆடியாடி அங்கமும் மகப்பட கடந்த பின் கூடி நின்றுலாவுமே குருவிருந்த கோலமே வீடு விட்டடி விரைத்ததோ வேருருக்கி நின்றதோ எட்டி நின்ற சீவனும் ஈரலோகம் கண்டதோ தட்டு ரூபமாகி நின்ற சதாசிவத்தொழியதோ வட்ட வீடறிந்த பேர்கள் வானதேவராவரே இதுவும் அது வானவர் நிறைந்த சோதி கருவிலே வானதேவரத்தனை கொள் வந்தடைவர் வானவர் வானகமும் மண்ணகமும் வட்ட வீடறிந்த பின் வானலாம் நிறைந்து அன்னு மாணிக்கங்களானவே யோகம் பன்னிரண்டு கால் நிறுத்தி பஞ்சவர்ணமுற்றிடின் மின்னியே விழிக்குள் என்று வேறிடத்தமர்ந்ததும் சென்னியாம் தலத்திலே ஜீவனின்றியங்கிடம் பன்னியுன்னி ஆய்ந்தவர் பரபிரம்மமானதே இதுவும் அது உச்சி கண்டு கண்கள் கட்டி உண்மை கண்டதெவ்விடம் மச்சு மாளிகைக்குள்ளே மானிடம் கலப்பிரில் எச்சிலான வாசல்களும் ஏகபோகமாய்விடும் பச்சை மாலும் ஈசனும் பரந்ததே சிவாயமே யோகம் வாயிலிட்டு நல்லுரிசை அக்ஷரத்தொலியிலே கோயிலிட்டு வாவியும் மங்கொம்பிலே உலர்ந்தது ஆயிலிட்ட காயமும் மனாதியிட்ட ஜீவனும் வாயுவிட்ட வன்னியம் வளர்ந்ததே சிவாயமே அக்ஷர மகிமை அக்ஷரத்தை உச்சரித்தனாதி அங்கி மூலமாம் அக்ஷரத்தையொந்திரந்த சோரமிட்டலர்ந்ததும் அக்ஷரத்தினுட்கரம் மகப்பட கடந்த பின் அக்ஷரத்தினாதியோடு அமர்ந்ததே சிவாயமே சிவஸ்துதி கோயிலும் குளங்களும் குறுகினில் குருக்களாய் மாயிலும் அடியிலும் மனத்திலே மயங்குரீர் ஆயனையரனையும் அறிதுணர்ந்து கொள்விரேல் தாயிடும் தகப்பனோடு தானமர்ந்ததோக்குமே கோயில் கோயிலெங்கும் ஒன்றலோ குளங்கள் நீர்கள் ஒன்றலோ தேயுவாயு ஒன்றலோ சிவனும் அங்கே ஒன்றலோ ஆய ஜீவனெங்குமாய் அமர்ந்தவாரதொன்றலோ காயம் ஈதரித்த பேர்கள் காட்சியாவர் காணுமே பிரம்மம் காது கண்கள் மூக்குவாய் கலந்து வாரதொன்றலோ சோதியிட்டெடுத்ததும் சுகங்கள் அஞ்சும் ஒன்றலோ ஓதி வைத்த சாத்திரம் புதித்து வாரதொன்றலோ நாத வீடறிந்த பேர்கள் ஆதராவர் காணுமே அக்ஷரம் அவ்வுதித்த அக்ஷரத்தின் உட்கலந்த அக்ஷரம் சௌவுதித்த மந்திரம் சம்புளத்திருந்ததால் மௌவுதித்த மாய்கையால் மயங்குகின்ற மாதர்காள் உவ்வுதித்ததவுமாய் உரத்தரித்ததுண்மையே இதுவும் அது அகாரமென்னும் அக்கரத்தின் அக்கரம் ஒழிந்ததோ அகாரமென்னும் அக்கரத்தின் அவ்வு வந்துதித்ததோ உகாரமும் அகாரமும் ஒன்றினன்று நின்றதோ விகாரமற்ற ஞானிகள் விருந்துரைக்க வேணுமே